திருச்சிற்றம்பலம் திருநக்கீர தேவநாயனார் அருளி செய்த போற்றி திருக்கலி வெண்பா திருச்சிற்றம்பலம் திருத்தங்கு மார்பில் திருமால்வரை போல் வெண் கோட்டு பருத்த குருத்தாள் நெடுமூக்கிற்குன்றிக் குன்றிக்கண் நீல நிறத்தார் பொலிந்து நிலமே உரத்தாழ்ந்து பன்றி திருவுருவாய் காணாத பாதங்கள் நின்றவா நின்ற நிலை போற்றி அன்றியும் புண்டரிகத்துள்ளிருந்த புத்தேள் கழுகுருபாய் அண்டரண்டம் பூடுருவ ஆங்கோடி பண்டொரு நாள் காணானிழிய கனக முடி கவித்து கோணாது நின்ற குறி போற்றி நாணாளும் பேணி காலங்கள் பிரியாமை பூச்சித்த மாணிக்கான்று மதிர்கடவூர் காணபரத்திற்பெரிய வலி தொலைத்த காலன்னுரத்தில் புதைத்த புதை போற்றி கரத்தமே வெற்பன் கொங்கை மேற்குங்குமத்தின் கற்பழியம் வண்ணம் கசிவிப்பான் பொற்புடைய பாமன் மகனாய் மலர்கணையொன்றோட்டிய அக் காமன் அழகழித்த கண் போற்றி தூமப்படமெடுத்த வளரவும் பார்த்தடரப்பற்றி விடமெடுத்த வேகத்தால் மிக்கு சடலம் முடங்க வலிக்கும் முயலகன் தன்மைமையடங்க மிதித்த அடி போற்றி நடுங்க திருமால் முதலாய தேவாசுரர்கள் கருமால் கடல் நாகம் பற்றி குருமார நீலமுண்ட நீழ்முகில் போல் நெஞ்சழல வந்தெழுந்த ஆலமுண்ட கண்டம் அது போற்றே சாலமண்டி போருகந்த வானவர்கள் புக்கொடுங்கமிக்க கடற்கும் தாருகன் தன் மார்பில் தனிச்சூலம் வீரம் கொடுத்தெரியுமா காளி கோபம் தவிர எடுத்த நடத்தி அல்பு போற்றி தடுத்து வரை எடுத்த வாழறக்கன் வாயாருதிரம் நிறையெடுத்தனை குடலம் இற்று புறையெடுத்த பத்தனைய பொன்முடியும் தோளிருபதும் நெறிய மெத்தனவே வைத்த விரல் போற்றி அத்தகைத்த வானவர்கள் தாம் கூடி மந்திரித்த மந்திரத்தை மேனவில ஓடி விதிர் விதிர்த்து தான் அவருக்கொட்டி குரலை உரைத்த என் சிரத்தை வெட்டி சிரித்த விரல் போற்றி மட்டித்து வாலுலக்கத்தால் நல்லிலங்கமாவகுத்து மற்றதன் மேல் பாலுகுப்பக் கண்டு பதைத்தோடி மேலுதைத்தங்கோட்டியவந்தாதை இருத்தாளெருந்துயிரை வீட்டிய சண்டிக்கு வேறாக நாட்டின் கண் பொற்கோயில் உள்ளிருத்தி பூமாலை போனகமும் நற்கோலமீந்த நலம் போற்றி நிற்க வலந்தருமால் நான் முகனும் வானவரும் கூடி அலந்தருமால் கொள்ள அடர்க்கும் சலந்தரனை சக்கரத்தால் ஈர்ந்தரிதன் தாமரை கண்சாத்தலும் மிக்க அகுதீந்த விரல் போற்றி அக்கணமே நக்கிருந்த நாமகளை நாள் வேதம் தொக்கிருந்த வண்ணம் துதி செய்ய மிக்கிருந்த அங்கை தலத்தே அடிமானை அங்கணிந்த செங்கை திறத்த திரல் போற்றி திங்களை தேய்த்ததுவே செம்பொற்செழுஞ்சடை மேல் சேர்வித்து வாய்த்திமையோர் தம்மையெல்லாம் வான் சிறையில் பாய்த்தி பிரம்மன் குறையிறப்ப பின்னும் அவர்க்கு வரமன்றளித்த வலி போற்றி புறமெரித்த அன்றுய்ந்த மூவர்க்கமர்ந்து வரமளித்து நின்றுய்ந்த வண்ணம் நிகழ்வித்து நன்று நடை காவல் மிக்க அருள் கொடுத்து கோயில் கடை காவல் கொண்டவா போற்றே விடை காவல் தானவர்கட்காற்றாது தன்னடைந்த நன்மறைவில் வானவர்கள் வேண்ட மயிலோரும் கோணவனை சேனாபதியாகச் செம்பொன்முடி கவித்து வானாள வைத்த வரம் போற்றி மேனாளதிர்த்தெழுந்த அந்தகனை அண்டரண்டம் உய்ய கொதித்தெழுந்த சூலத்தால் கோத்து துதித்தங்கவனிருக்கும் வண்ணம் மருள் கொடுத்தங்கேழேழ்பவமறுத்த பாவனைகள் போற்றி கவை முகத்த பொற்பார் கரை பிளந்து கூறிரண்டா போகட்டும் எற்பாச்சரை போக மேல் விலகி நிற்பால மும்மதத்து வெண்கோட்டு கார் நிறத்து பைந்தரு கண் வெம்மதத்த வேகத்தால் மிக்கோடி விம்மியடர்த்திரைத்துப் பாயும் மடுகளிற்றை போக எடுத்துரித்து அப்போர்த்தயிரை போற்றி தொடுத்தமைத்த நான் மாலை கொண்டணிந்த நால்வர்கன்றால் நிழல் கீழ் வான்மாலையாகும் வகையருளியே தோள் மாலை விட்டிலங்க தக்கிணமே நோக்கி வியந்த குணம் எட்டிலங்க வைத்த இறை போற்றி ஒட்டி விசையன் விசையளப்பான் வீடுருபமாகி அசைய உடல் திரியா நின்ற வசையினால் பேசுபத பார்ப்பிழை பொறுத்து மற்றவர்க்கு பாசுபதம் ஈந்த பதம் போற்றி நேசத்தால் வாயில் நீர் கொண்டு மகுடத்துமிழ்ந்திரைச்சியாய சீர்போனகமாம் அங்கமைத்து தூய சீர் கண்ணிடந்த கண்ணப்பர் தம்மை மிக காதலித்து விண்ணுலகமீந்த விரல் போற்றி மண்ணின் மேல் காளத்தி போற்றி கையிலை மலை போற்றி என் நீளத்தினால் நினைந்து நிற்பார்கள் தாளத்தோடெத்திசையும் பன்முரசும் ஆர்த்திமையோர் போற்றி செய்ப்ப அத்தனடி சேர்வார்கள் ஆங்கு திருச்சிற்றம்பலம்